அதிரும் கடல் அதிரும் கடல் நிற வண்ணரை ஆட்சி மதுரையூர் மதுரையூர் மதுரை முறையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பார் ஆர்த்த உதரமிருந்தவா காணியே என்று உதரத்தை சொல்கிறார் இதுக்கு வயத்தை சொல்ற வயத்துக்கு என்ன விஷயம் என்ன தாமோதரத்துவ கணக்கினா அவ்விடத்திலே தாமோதரனாக இருக்கிறானே அதுதான் விஷயம் தாமோதரன் தாம உதரம் தாமன்னா கயிறுனாலே கட்டப்பட்ட அடையாளத்தை உடையவன் தன்னுடைய உதரத்தில இந்த தாமோதரத்துவ கரக்கினான்ற விளக்க வசதாம் பூதே தாமோதரத்துவ கரக்கினஹா என்கிறார் விடத்து பெருமாளுக்கு ரெண்டும் உண்டு பரத்த சௌலபியங்கள் ரெண்டும் உண்டு பரத்த சௌலபியத்தை ரெண்டையும் பெருமானுடைய திருவயிற்றிலேயே காணலாம் என்கிறார் பராசர பட்டர் தன்னுடைய ஸ்ரீரங்கரா ஸ்தவத்துல எப்படி இருக்குன்னா மூணு திருபதி சிதல் பிருந்தம் சுந்தாவலம்பி வலிக்கிரயம் மூணு மடிப்போட இருக்கு மூணு மடிப்பு வயிற்றுல விழுந்துருக்கு பெருமானு இந்த மூணு மடிப்பு பெரிய பெருமாளுக்கு மூணு மடிப்பு இருக்கான் வயிற்றுல தொந்தி இருந்ததுன்னா மூணு மடிப்பு விழுந்துடும் இந்த மூணு மடிப்பு இருக்க அது என்ன சொல்றது திருவித சிதஜித் பிருந்தம் மூன்று வகைப்பட்ட சித்து அஜித்து இவர்களுக்கெல்லாம் நாதன் நான் தான் தலைவன் நான் தான் அது காட்டியது திருவித பிருந்தம் சுந்தாவலிம்பி வலித்திரயம் கரணேது பரேசதிபம் வியாட்சாதி மகேஷி மகேஷித்து ரண்ட மகேஷனாக இருக்கக்கூடிய பெருமான் அவன் எல்லாவற்றுக்கும் தலைவன் அவன்தான் சர்வஸ்மாத் பரன் என்று அவனுடைய பரத்துவத்தை சொல்கிறது இந்த மூன்று மடிப்புகள் ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ರಸವಶತಾಂಬ್ರೂತೆ தாமோதரத்வ கரக்கிணா மதுபய குணாகிருஷ்டம் பட்டஞ்சிரோதர பந்தரம் என்கிற அற்புதமான பதியம் அதுல சொல்ற தாமோதரத்த கரக்கிடம் மேல தன்ன தாமோதரத்துன்னு அவனுக்கு பேர் இருக்குது தாமத்தினாலே உதரத்திலே கட்டினாள் உறவிடை ஆப்புண்டு என்கிறார் அழுவார் உதரத்தின் நடுவிலே கட்டினார் உறவிடைனர் அழுவார் உறவிட பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களை கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நபரும் திரளடிகள் மற்றொரு கடவெண்ணை கரவினில் உறவிடை ஆப்புண்டு உறவிடை அப்படின்னு இருந்தது உறவிடைன்னா உதர நடுவுல தா பொழுது உதரம் என்பதுதான் உரான்னு கிடைக்கிறது நம்மள முதல்ல ஒரு வியாக்கியானம் உறவிடைன்னாக்க உதரத்திலே உதரத்தின் நடுவிலே கட்டுப்பட்டான்னு ஒரு சொல்லினார் இல்ல வேண்டாம் உரம்னே வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் சா போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உறவிடைன்னா மார்பிலே கட்டினாள் சொன்னார் மாட்டு பண்ணையும் சேர்த்து கட்டினாள் பேச்சாளர் மாட்டு பண்ண உட்கார்ந்து இருக்காளோ மார்பில உலகத்துல கட்டல வரக்கூடிய மாட்டு பண்ணையும் சேர்த்து கட்டினார் அவள் எப்பவும் மார்பு தானே இருக்கா என்னால மனாட்டு பெண்ணையும் சேர்த்து கட்டினார் என்னால ரெண்டு பேரையும் சேர்த்து கட்டினால்தான் மாமியார் வாழலாம் அதான் உறவிடை ஆப்புண்டு உறவிடை ஆப்புண்டான் விடத்துல அதை சொல்ற விடத்துல அற்புதமா சொல்ற அதிரும் கடல் அதிரும் கடல் நிறவன் நகை கடல் வண்ணன் கடலை போன்ற நிறத்தை உடைய எம்பெருமான் அதிலும் கடல் வண்ணன் கடல் நிறவண்ணன் எம்பெருமான் அந்த கடல் வண்ணனுக்கு அதிரும்னு ஒரு சந்தைங்க அதிலும் கோஷிக்கிறோம் கட்டுக்கடங்காமல் இருக்கு அதுல வந்து அலை எரியரும் கரை மூடிவிடுமோ என்று நினைக்க முடியாது அதுபோல எம்பெருமான் இருக்கக்கூடிய அதனால அதிரும் கடலை சொன்னார் வெறும் கடல் ஒரு விதமா அதிரும் இல்லாமல் அப்படியே நடுவுல போனோம்னா சமுத்திரத்துக்கு நடுவுல போனோம்னா இந்த இடத்துல அலையே கிடையாது அந்த அர்த்தம் வேறுபடும் ஆனால் ஆழத்தின் அலை கரை ஓரத்திலே அலை எரியும் சமுத்து அதே வேண்டிய இன்னைக்கும் மனனுக்க திருப்புல்லாணியில அலையே வருது கிடையாது திருப்புல்லாணியில் அலையே திருப்புல்லாணியில் இத்தனை பேர் சோதிச்சு காலத்துல அலையே கிடையாது விடத்துல அது போல அல்ல இவன் எப்படிப்பட்டவன் அதிரும் கடல் நகை அடங்க முடிய அடக்க முடியாத ஒரு சேட்டால் விடக்கூடியவன் ஆயிருந்த அதிரும் கடல் நிறவண்ணன் என்றார் விடத்துல அதிரும் கடல் வண்ணனை ஆட்சி மதுரமுறையொட்டி ஆட்சி மதுர உணவை ஊட்டினால் இனிமையான பாலை கொடுத்தாள் முனை ஊட்டி வஞ்சித்து வைத்து மதுரப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்தார் மதுரப்படாமே பழந்தாம்பால் வஞ்சித்து வைத்தானே இவனை தெரியாமல் ஒழிச்சு வச்சிருந்தான் இந்த தாம பேடியே சொன்னேன் இவனை தெரியாமல் ஒழித்து வைத்திருந்தால் இந்த தாம்பு கயிறுகளை அந்த பழந்தாம்பாலே ஆர்த்தாள் இடத்துல கட்டினான் நன்றாக இழுத்து கட்டினான காலத்துல பழந்தாம்பால் ஆர்த்த இவனையும் கட்டினார் தாமனா செய்வ உதரே பிரத்யபத்ரான் பிரத்யபத்னால் கரே இடத்துல கட்டினார் குரலோடு சேர்த்து கட்டினார் இடத்துல அது மறுபடியும் உணர்ந்து இவரை கட்டினார் தாமனா செய்வ உதரே பத்வா பிரத்யபத்னால் உருக்கரே ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல மகர்ஷி பராசரம் தெரிவிக்கிற தன்னா கட்டினார் அதை சொன்னார் இடத்துல உதரப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த அங்கங்க ஓட முடியாம நன்னா கட்டினான் கட்டி இவனை நன்றாக அடக்கினாள் உதரப்படா பழந்தாம்பார் அர்த்த உதரம் உதரம் இருந்தவா காணிது உதரத்திலே கட்டினாள் அது இன்னும் இருக்கு அந்த கிணம் இருக்க அடையாளம் என்ன இருக்கிறது அதை பாருங்கள் என்று காட்டிய பின்னால் நடந்த ஜெயிக்கலாம் ஆனா என்ன சமகாலமா அப்படின்னாலே அதையும் சேர்த்து அனுபவிக்கிறார் இடத்துல இந்த உதரமானது தாமோதரத்துவ கிணம் அந்த அடையாளத்தோட கூடதாக இருக்கிறது அது எதை சொல்லுங்க யார் வணங்கினாலோ அவனுக்கு இவன் வசப்பட்டவன் ஆசிரித பாரதந்திரம் பெருமானுக்கு சுரூபம் என்னன்னு கேட்ட சுரூபம் என்ன சுவாதந்திரம் தான் சுரூபம் சுவாதந்திரம் பகவதா பகவானுக்கு சுரூபம் சுவாதந்திரம் தான் சுதந்திரம் யாருக்கும் கட்டுப்படாதவன் என்பதுதான் உண்மை ஆனால் உண்மையான என்ன பார்த்தோமேனால் அவருடைய சுரூப யாசாத்தியம் என்ன உண்மையான சுரூபம் என்ன உள்ளே நோக்கினோமேனால் பிரணதம் பாரதந்திரம் ஆஷ்டித பாரதத்திரம் ஆசிரித பாரதத்திரத்தான் இருக்கான் ஆஷ்டிதன் அர்ஜுனன் அர்ஜுனன் என்னோடு கேட்டானே சேனையோர் பயோர் மத்திய ரத்தம் ஸ்தாபைய நேச்சுதா ரெண்டு சேனைக்கு நடுவில் கொண்டு போய் என்னுடைய சேரை நிறுத்துன்றான் சலாம் மாலிப்போம் அப்படின்றான் ஒரு சலாம் போட்டு கொண்டு போய் நிறுத்துறான் இடத்துல கீழே இறங்குறான் கையில் கொடுத்து இறக்குறான் கீழே இறங்கி வந்து கையை இப்படி நிட்டுறான் கையை பிடிச்சு இறங்குறான் அதுக்கப்புறம் கண்ணை கண்ணா இந்த கொண்டு போய் யமனையிலே குளிப்பாட்டு மணலே புரட்டி அடை கொள்ளு சமைத்து வை புல்லை இடை தண்ணீர் காட்டு அப்படின்றான் அப்படியே ஆட்டம் அதனால தான் ஒரு நாள் வந்திருக்கானே அவன் கால விழுந்தேன் நீ தான் எனக்கு எல்லாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொன்னான் இவ்வளவுதான் சொன்னான் அவன் பிரணத்த வசந்தாம் புருவத்தே அது எதை காட்டியது இவளுக்கு கைவழி மண்ணாக இருந்தானே ஒரு பெண் பிள்ளைக்கு கட்டவும் அடிக்கவும் அம்படியாக கைவழி மண்ணாக இருந்தானே கையில வழிச்சு எடுக்கக்கூடிய மண்ணுக்கு கை வழி இருக்கு அது நம்ம வடிநொழி தான் நம்ம என்ன பண்றோமோ அத மண்ணை வழிச்சு எடுத்து அதை என்ன பண்றோமோ ஒரு பூவா பண்றோம் அல்லது ஏதாவது பண்றோம் அவ்வளவு வேண்டாம் அங்க என்ன மாவெல்லாம் கலக்கும் கீழ் ஏற்றி மாவெல்லாம் கலக்கிறோம் கடைசியில விழிச்சு கையில இருக்கிறது அதை கூட போடுறது இஷ்டம் இருக்காரு கொஞ்சம் தண்ணியை எடுத்து அப்படி வழிச்சு எடுத்து அது ஒண்ணு போட்டு ஒரு உண்டை ஒண்ணு வழிச்சு இது பிரமாதம் இப்பாரும்போது அது ஸ்பெஷல் அந்த மாதிரி ஒண்ணு அதான் மண் அவரே கைவழி மண் தான் இந்த கையில வழி தேடுது அற்புதமான வார்த்தை கைவழி மண்ணுன்னு பூர்வாச்சியா சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கேன் இந்த பயவன் சட்டி பாடல் எல்லாம் பண்ணுவான் கடைசியில மண் இருக்க அந்த மண்ணை கூட அவனுக்கு வீணாக்கிறது மனதை ஏதாவது பண்ணி இதயம் வித்து காசு சம்பாதிக்கணும்னு தோணும் அதுல வழித்து எடுத்து அதனால ஒரு புஷ்பம் சின்ன தாமரை புஷ்பம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவான் அது ரொம்ப திருப்பி வாங்கிட்டு போவா அது கைவழி மண் கைவழி மண்ணை எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதுபோல கண்ணபிரான் இருந்தால் தெரிவிக்கிறார்கள் அதிலும் கடல் தர ஆய்ச்சி மதுரை ஒட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பார்த்த உதரம் அந்த உதரம் இருக்கிறதே அது எதை செய்கிறது பிரணதவசதாம் பிரணத பாரதந்திரம் பிரணவெல்லாம் கேட்டார் பாண்டவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டான காலத்திலே அவர்களுக்காக எவ்வளவு எல்லாம் செய்தான் எத்தனை காரியம் செய்தான் இரவியை மறைத்தான் ஆயுதமிடையன் என்றவன் ஆயுதம் எடுத்தான் சகலமும் பாண்டவர்களுக்காக செய்தான் ஆசிரியர்களுக்காக செய்தான் அவன் செய்த காரியம் அவர்களிடத்திலே உண்டான பாரதந்திரத்தை காட்டுகிறது என்று தெரிவிக்கிறார் அதுதான் இந்த பாட்டில் சொல்ற தாம்பாராக்க பழந்தாம்பாராத்த இருந்தவா காணியேன பெருமாவுரன் பெருமாவுரை புனிப்புண்டிருந்து அங்கிருமாமரகம் இருக்க உட்கொள்ள குருமாமணி பூம் புலா விசரலும் திருமார் இருந்தவா அடுத்தபடியா மார்பர் அணிக்கிறார்கள் ஏழம்பது அவகாசம் வரும் இருபது பாட்டுகள்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுனா கூட இரநூறு ஒரு எடுத்துன்னா இன்னும் அதிகமா இந்த பாசுரத்தை சொல்லி அடுத்த நேர கூடியதை இன்னொரு சமயத்துல அடுத்த வருஷம் மறுபடியும் பண்ண முடியும் சொல்ல முடியாது அடுத்த வருஷத்துல மறுபடியும் தொடர்ந்து அனுபவிப்போம் என்று சொல்லி நிறுத்துகிறேன் பெருமாபுரலை குளிக்கொண்டிருந்து அங்கு இருமாமருதம் இருத்தவிப்பள்ளை பெருமாமணிப்பும் குலாவித்தகனும் திருமாள் விருந்தவா காணியிலே பாருங்க பாருங்கோ திருமார்கள் பாருங்கோ வட்டத்தாத்தை பாருங்கோ திருமார்கள் துணை கொண்டிருந்தார் கீழே கிணறுலையோ பெரிய மாவுரல் பெரிய உரல் ரொம்ப பெரிய உரல் பெருமா கட்டி நம்ம இழந்த சின்ன உரல் தான் சின்ன உரல் தான் பெரிய உரல ஒரு மரத்தினால ஆன உரம் ஊர் பூரா பொதுவா இருக்கக்கூடிய உரம் ஓட்ட விழுந்த உரம் இனிமே பிரயோஜனமே இல்லை அப்படிப்பட்ட உரல் அந்த உரல் ஒருத்தரும் தேவத்தை வரமாட்டான் அதனாலதான் அதை கொண்டு வந்தான் அது ஓட்ட விழுந்த உரல் எல்லாரும் வேண்டாம்னு சொல்லிட்டா ஊர்ல தூக்கி போட்டான் ஊருக்கு பூரா ஒரே மர உரல் தான் அந்த மர உரல் தான் எல்லாரும் நெல் குத்துறது அதுதான் அவரடிக்கிறது எல்லா காரியம் அதுல பண்ணினாக்க சீக்கிரமா அடி பொத்து போயிடும் ஒத்த உரலை கவித்து அதன் மேலே எரியில் பாய்ச்சல் அடி பொத்து அடியிலே சூஷி போட்ட விழுந்து போச்சு என்ன பாரு என்ன வேண்டாம் என்ன போட்டார் அதனால அதை கொண்டு வந்தான் இந்த சம்சாரிகள் வேண்டாம்னால்தான் அவளுடைய மமக்காரத்தாலே அகங்காரத்தாலே துஷ்டம் இல்லாத வஸ்து அவனுக்கு உத்தேசம் அரை மாசம் ஏன் உத்தேசம் பெருமானிக்குன்னா அசானாம் மார்கழி சீர்ஷம்ன்றான் ஏன் மாசங்கள்ல மார்கழி சீர்ஷம் மார்கழி சீர்ஷம் வேண்டான்னா வாழ மரட்டு மாசம் தான் இது வேண்டவே வேண்டாம் இதை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தா பெருமான் நான் மாதிரி தீர்க்கமாசமா தான் இருக்கேன் அப்படின்ட்டான் அதனால சம்சாரிகளுக்கு தியாத்தியமாக இருக்கக்கூடியது அவருக்கு உத்தேசம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டா சம்சாரிகள் அதனால இது இந்த உரலை கொண்டு வந்தான் அந்த ஒத்த உரலை கொண்டு வந்தான் அதுதான் பெருமா உரல் அது மாத்திரம் இல்ல அதை தேடிட்டு யாரும் வரமாட்டேன் நல்ல உரலை கொண்டு வந்தா எங்க அந்த உரலையும் ஏதாவது ஒரு அத்தை நெல்லு கூட்டத்துக்காக வருவான் இவன் கடவை முடிக்க முடியாது பண்ணை கடவு காண முடியுமோ அதனாலே ஒத்த உரலை கொண்டு வந்தான் கவிதா தான் பெருமா உரல் திருமாவரல் எதையோடு சேர்ந்து மிகச்சிறந்தது சீதாவரல் திருமாவரலில் துணி கொண்டிருந்து கடவுளுக்கு கூட்டா இருந்தது ஏன் அதோட கட்டினா அதோட கட்டி கொள்வன அவரான காரியம் பூனோட கட்டி போட்டா அங்கேக்க பால் அண்டை கட்டி போடணும்னா உரலையை கட்டி போடுறோம் மர உரங்களையா கட்டி போடுறோம் தூண்ல கட்டி போட்டா எங்கேயும் சரிக்காமல் சஞ்சரிக்காமல் இருப்பேன் வேற பண்ணாமல் இருப்பேன் உரல்ல கட்டி போட்டா உரலையும் இழுத்துன்னு போறேன் திருமாவுரலில் விழிப்புண்டு எளிதாக கட்டினான் கேட்டார் இதுதானே கூட்டாக இருந்தது கடவுக்கு கூட்டாக இருந்தது கடவுக்கு துணை புரிந்தது யார் கடவுள் துணை புரியணும் அவனையும் சேர்த்து தண்டிக்கவர் என்னோட பிராட்டி யசோதை பிராட்டி பார்த்தார் ரெண்டு பேரையும் கட்டி போட்டார் இவரையும் கட்டினா அவரையும் கட்டினான் அஜேந்திரத்தி கட்டினா பரமச்சேந்திரன் கட்டினான் ரெண்டும் ஒண்ணுதான் அவள் அபிப்பிராயத்தார் ரெண்டு திருவிழா பரமச்சேந்திரனும் அஜேந்திரமும் எதுவா இருந்தா என்ன ஒரே ஒரு வாசி இவன் கட்டின காலத்தை இவன் அழிதான் இவன் மூச்சு விட்டான் அது அழல்ல மூச்சு விட அவ்வளவுதான் வாழ்க்கை விட்டான் ரெண்டு பேரும் சமந்தான் அவளை பொறுத்து அழல்ல ரெண்டு பேரையும் கட்டினாள் இது என்ன ஆச்சரியம் இப்படியல்லவா பிரணத பாரதந்திரம் என்று வர்ணிக்கிறார்கள் ஈடுபடுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அற்புதமான விஷயம் திருமாவுரை அங்கிருமாமல் தான் அங்கிருந்து வரவிட்டான் அதை வீட்டுண்டா போகணும் போனோம் சாமி போச்சனம் பழமே ஏற்கனவே நலகூபரர்கள் நலகூபரர்கள் அவர்கள் மதித்து கிடந்தார்கள் பெண்களோட ஆடு இல்லாமல் மிகா ஜனத்திட பண்ணிட்டு இருந்தா அப்சர சிக்களோட அவ்விடத்துல நாரத பகவான் வருகிறார் குபேரனுடைய புத்தர்கள் நடக்கூபரர்கள் இரண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கார் நீர்ல விளையாடுறார் மதுபானம் பண்ணியிருக்கா தேகம் போனதே தெரியல எப்படி இருக்கிறோம்ன்றதே தெரியல ஆடு ஆடையற்றவர்களாக இருக்கிறார்கள் அக்காலத்துல நாரதர் வந்த நாரதரை கண்ட பெண்கள் எல்லாரும் ஏறி கரையேறி வஸ்திரம் தரித்தார்கள் எதிர்கள் மதித்து கிடந்தார்கள் நாரது முனிவரை அலட்சியம் பண்ணினார்கள் நாரதர் ஜாபம் கொடுத்தார் மரத்தை போல இருக்கிற நீங்கள் மரம் ஆடை ஊட்டிக்கிறத கிடையவே கிடையாது சொல்றது குழந்தை இடத்தெல்லாம் பல் தேய்க்க வேண்டாம் சீதாபதி தியான பல் தேய்க்கிறதா அப்படின்லாம் கேட்கறது தியான பல் தேய்க்கிறதா மாடு பல் தேய்க்கிறதா அப்படின்லாம் கேட்கிறோம் அதுபோல மரம் எங்கேயாவது வசனம் ஊட்டிக்கிறதா கிடையவே கிடையாது மரத்தை போல இருக்கிறது மரமாக கடவுள்கள் என்று சொல்ல பிற்பாடு அவர்கள் அவருடைய திருவடித்தாமர்களை வணங்கி சாப்பி விமோசனத்தை குறிக்க வேண்டும் என்று கேட்க கண்ணபிரானாரே உங்களுக்கு சாப்பி விமோசனம் ஏற்படும் என்று சொன்னார் அதே அவர் திருடு போயிடும் இவர் சாப்பி விமோசனம் பண்ணும் பாருங்க அவர் பாட்டில் திருடு கொடுவார் கண்ணபிரான் சாபி விமோசனம் பண்ணுவான் அப்படின்னு கண்ணபிரான் சாபி விமோசனம் பண்ணுவான்னு சொல்றதுக்கு இவர் யாரு கண்ணபிரான் அதுக்கும் ஏற்றுக்கிறான் மாறி இருக்கார் அதனால அவர் வாழ்க்கை உண்மையாக ஆக்க வேண்டும் என்பதற்கான அவகாசம் பார்த்திருக்கிறான் பெருமான் உரலை இழுத்துட்டு போனான் சாபி மோதிரம் பண்ண மரத்தக்கே தனிமே குறிக்கணுமே குறித்தால் தான் சாபி மோதிரம் ஏற்படும் இரட்ட மரங்கள் மருத மரங்கள் புனராகின்ற மரமே அன்று ஒன்றோட ஒன்று புனராகின்ற மரமே இந்த புனரே நின்ற மரமிரண்டி நடுவே போன முதல்வாவோன்றார் அழ்வார் ஒன்னோட ஒண்ணு அப்படி நல்லா பிழைஞ்சு சேர்ந்து நடுவில் இடமே கிடையாது துவாரமே கிடையாது அந்த இடத்துல துவாரம் கண்டு எப்படியோ போறான் என்ன ஆச்சரியம் அகடில விடலாம் சாமர்த்தியம் எப்படி நடுவில் இடைவெளி இருந்தது இடைவெளியே கிடையாது இடைவெளி கண்டுபிடிச்சு இவன் போயிட்டான் இவன் பரமச்சேதனன் போயிட்டான் அகடித கடனா சாவசியம் இவனுக்கு உண்டோ அச்சேதனத்துக்கு உண்டோ அது ஆழ்த்து ஆரம்பிச்சு பார்த்தான் இன்ஸ்டாகிராம் இழுத்துட்டே போச்ச குழந்தைகளுக்கு நடுவில் கடப்பட்டா மறுபடியும் திரும்பி பார்ப்போம் அண்ணா திரும்பி பார்த்தான் மரத்து ஆப்டன் இருக்கு அந்த மரத்து ஆப்டன் இருக்கேன்னு தெரிஞ்சு மறுபடியும் அந்த பக்கம் வந்து விட்டுட்டு வேற வழியா போகக்கூடாதா அது தெரியாது இந்த குழந்தைகளுக்கு அது தெரியாது இது நன்மை வந்தது வந்து நன்னா இழுத்தா மருந்து மரம் கீழே விழுந்தது அவளுக்கு சாமி மோசனம் ஏற்பட்டது இளகூபர பிரதிச்சரித்தான் பெருமாவர்களை புனைக்கொண்டிருந்து இவன் பிடிபட்ட இடத்திலேயெல்லாம் அவர்களுக்கு சாப விமோசனம் அவன் வந்து அகப்பட்ட சிறையிலே வந்து அவனால் தெரிவித்தான் சந்தகாலில் பெருவிழந்து தாளவிழ வந்து தோன்றிய தோன்றல் அவன் எந்த இடத்திலே வந்து சிறைப்படுகிறான் சிறைக்காவன் இந்த லோகத்திலே வந்து சிறைப்படுகிறான் இவர்களுடைய சிறையை விடுவிக்கிறான் என்பதை காட்டுகிறார் எம்பெருமான் கட்டுப்பட்டான் அவருடைய கட்டை அவிழ்த்தான் என்று காட்டுகிறார் இடத்துல திருமாவுரலை இப்படி கொண்டு அதுதான் இவன் நானும் திறந்து நீயும் பிறக்க வேண்டாம் என்கிறார் என் பிறவி உனக்காக அவனுடைய பிறவி நமக்கா என்று போல நம்முடைய பிறவி அவன் மாதா பிதாக்கள் காலிலே விலர்ந்து பட்டதை படும் இந்த அடைமணவாள திருமண நாயனாருடைய அற்புதமான வார்த்தை பெருமான் வந்து அவதரித்தான் எதற்கா நமக்காக வந்து அவதரித்தான் அவன் பிறவி நமக்கு என்று போல நம் பிறவி அவன் மாதா பிதாக்கள் காலிலே விலங்குபட்டது படும் என்கிறார் விலங்குபட்டது என்ன எல்லாம் கொடுத்து அறிந்து கொடுத்திலையோ நாளே எம்பெருமான் அவதரித்து நமக்காக அவதரித்தான் நமக்காக வன்னோ இங்காண்டான் அவதரித்தாள் இதை நினைக்கவன் ஒவ்வொரு அவதாரமும் நமக்காகனு நினைக்கலாம் இதெல்லாம் இருந்த ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களே நாம் பார்க்கிறோம் எல்லாம் அழகமனவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிற நம்முடைய ஸ்ரீவட்ச பௌர்ணமி சாஸ்திரத்திலே பிள்ளலோகாச்சாரியர் தெரிவிக்கிற அவதாரத்தை எல்லாம் நம்மளுக்காக நமக்காக நினைத்தால் நம்முடைய பிறவி ஒழிந்துவிடும் அதைத்தான் அவரும் சொல்றான் சர்மஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டார் இதுதான் அர்த்தம் வேற எதுவும் அர்த்தம் இல்லை நானும் பிறந்து நீயும் பிறக்க வேண்டாம் என்றார் நான் பிறந்தது உனக்கத்தான் உன்னுடைய பிறவியை முடிப்பதற்காகத்தான் நான் பிறக்கிறேன் பிறவி என்னும் நோய் அறுப்பான் அதற்காக வந்திருக்கிறேன் அறுப்பதற்காக வந்திருக்கிறேன் நான் பிறந்து நீயும் பிறக்கணுமா ரெண்டு பேரும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் பிறந்ததே உன்னுடைய பிறவியை தான் அதனாலே அவருடைய பிறவி நமக்காக அதை சொல்றார் இடத்தை அங்கு இருமா மருதம் இருத்த பிள்ளை குருமா மழைப்போன் அவனுடைய மார்பிலே குரு மாமழைப்போன் பரமஸ்லாஜ்யமாய் விலை உயர்ந்ததாய் சேட்டமாக இருக்க குரு மா குரு குரு குரு சம்ஸ்கிருத பதம் குரு குரு குரு மா ரெண்டு சொன்ன குருன்னு என்ன குருனாலும் மானாலும் ஒரே அர்த்தம் தான் ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்கிறார் மனவாள மணிகள் சிரேஷ்டமாய் உயர்ந்ததாகக்கூடிய ஸ்லாத்தியமாய் எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய கௌஸ்துபம் என்கிற மணி அணிந்த மாறு குருமா மணிப்போம் சூதாவித்தகளும் திருமார்பு இருந்தவா காணிகளே இது இந்த திருமார்பை பார்க்க முடியாது சொல்ற நீ வரிசையா சொல்லிருந்த கேசபாசத்தை சொல்ற சுருப்பார் உடலி யசோதை முன் சொன்ன திருப்பார் கேசத்தை தென்புதுவன் பட்டன் சொல் திருப்பார் உரைத்த இருபதோடொன்னும் உரைப்பார் போய் வைகுந்த தொன்னுவர் தானே சுருப்பார் குழலி நம்மளுடைய குழந்தை நல்லா அவள் பேடி நல்லா அழகா வாரி முடிஞ்சிட்டு அது நிறைய புட்பத்தை சூட்டி கொண்டிருக்கிறார் இதற்கா பிள்ளை அணுங்காமல் இருக்கைக்கான்ற குழந்தை நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம் தாய தாயை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா தான் குழந்தை அவளை பார்த்து சந்தோஷமா சிரிக்கும் தாய் பூத்தனை போல பண்ணிட்டு இருந்தா சொன்ன அலர் இதுதான் குழந்தை அலறதுன்னு அவள் கல்பனா சொல்றாரு நீ கண்ணாடியில பாத்துலையா உடனே கண்ணாடியில பாத்துக்கோ கண்ணாடி பார்த்து இவ்வளவு அழகுட்டான் அப்படிப்பட்ட அழகோட இருந்தா என்ன பிரயோஜனம் அதுக்கத்தான் சொல்றாரு விடப்ப வியாக்கியானம் இந்த வியாக்கியானத்தினுடைய ரசத்தை அனுபவிக்கணும்னு இதை சொன்னாதான் முடியும் அதுக்காக இதெல்லாம் வியாக்கியானத்துல இல்ல ரொம்ப வியாக்கியம் சுருப்பார் குழலி குழல் தலையிலே புஷ்பங்களை சூட்டிக் கொண்டிருக்கிறாள் புஷ்பத்திலே மது ஏன் நிறைந்திருக்கிறது அதை அகப்பட்டு சுரும்புகள் வண்டுகள் வல்வத்து நெல்வத்தாய் என்கிறார் இடத்துல சுரும்பு என்பது சுருப்பு என்று கிடைக்கிறது சுரும்பு சுரும்பு என்றால் அந்த தேனீக்கள் ஹனிபீஸ் அவளெல்லாம் ஆர் ஆறுதல் சப்தித்துக் கொண்டு அல்லது மிகுந்து வந்து அவைகளிலே படிந்து கிடக்கின்ற சுருப்பார் குழல் அதில் என்ன நினைக்கிறது பிள்ளை பார்த்து பயப்படாமல் இருப்பதற்காக அவள் எப்பொழுது அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள் அதெல்லாம் நமக்கு நடுவில் காட்டுறான் எப்படி எப்படி தாய்மார்கள் இருக்க வேண்டும் பத்திரிமார்கள் எப்படி இருக்க வேண்டும் அதையும் நடுவில் கலந்து கலந்து ஊட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரிகள் வியாக்கியானத்துல அவசியம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய சுருப்பார் குழந்தை யசோத முன் சொன்ன திருப்பாத கேசம் யசோத அந்த காலத்தில் அனுபவித்தார் தற்காலத்திலே கண்ணனை பெற்றவள் அவள் அனுபவித்தாள் அந்த அனுபவத்தை பிற்காலத்திலே ஸ்ரீவில்லி புத்தூர்களை அவதரித்தவராயிருக்கக்கூடிய பிராமண குலத்திலே பிறந்தவர் இவர் அந்த பாவத்தை அடைந்தார் பெரியாழ்வாரும் திருமகளாரும் ஜென்மத்தை ஆஸ்தானம் பண்ணினார்கள் விட்டார் ஆக்க ஏறித்துக் கொண்டார் இந்த ஜென்மம் பிரயோஜனம் இல்லை பிராமண ஜென்மம் பிரயோஜனம் இல்லை என்ன பகவத் அனுபவத்துக்கு ஏற்ற ஜென்மம் இது கிடைக்கலாம் என்று நினைத்தார்கள் இருவரும் இருவரும் ஆஸ்தானம் பண்ணி கொண்டார்கள் ஏறித்துக் கொண்டார்கள் இவருடைய இடைச்சியாக ஆனால் அவர் பிராமணியாக விட்டு இலக்கியான பிராமணராக பிறந்து யசோதா பாவனை அடைந்து பாசுரம் பாடினார் போகத்தில் வழுவாத புதுவையர் போன் போகை போகம் இந்த தகப்பனாரால் அனுபவிக்கப்படாத போகமே கிடையாது எந்த நாச்சியார் திருமொழியை தெரிவிக்கிறார் வண்ணன் போகத்தை அனுபவிச்சார் மத்த ஆழ்வார்கள் எல்லாம் கிடையாது இந்த ஆழ்வார்கள் இப்படி கண்ணன் வீரானை அனுபவித்தவர்கள் கிடையவே கிடையாது விட்ட திருட்டா தத்துவம்னு பேரு ஆழ்வார்கள் ஆனால் இப்படி அந்த எம்பெருமானுடைய இளமை பருவம் பால்ய சேர்த்திதங்களை அனுபவித்தாரான்னு அப்படி அனுபவித்ததால் சொல்ல முடியும் அப்படி அனுபவித்தவர் இவர் திருப்பாடு கேசத்தை புதுவை பட்டன் புதுவை தெற்கு திசைக்கு அழகா ஆபரணமா இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரை அவதரித்தவர் பிராமணர்களுக்கு தலைவராயிருக்கூடிய என்பதுரை பட்டம் சொல் விருப்பால் உரைத்த விருப்பத்தி விருப்பத்தினாலே ஆசையினாலே சொன்ன இருபதோடு இருபது ஒன்று இருபத்தோரு பாசுரங்கள் அதை செலக்குளிர்களுக்கு என்ன கிடைக்கும்னா திருப்பாத திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன் சொல் திருப்பார் உரைத்த இருபதோடு ஒன்னும் உரைப்பார் இங்கிருந்து போவர்கள் வைகுந்தத்து ஒண்ணுவர்கள் வைகுந்தத்திலேயே எப்பொழுது இருப்பார்கள் அவ்விடத்திலே போய் சூழ்ந்து இருந்து ஏற்றுவர் பல்லாண்டே என்று எம்பெருமானை சுத்தி திருத்தி வந்து பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்க பெறுவார்கள்னு இருபது பாட்சரங்கள்ல அற்புதமா திருப்பாத கேசத்தை அனுபவிக்கிறார் அழிவர் அது அவயவ சௌந்தர் எம்பெருமானுடைய அவயவ சௌந்தரியம் அப்படி எல்லோரையும் ஈர்க்கக்கூடியது குழந்தை பருவத்துல அற்புதமான பருவம் எட்டாவதாரத்தை எது உயர்ந்ததுன்னு கேட்டேன் அதுக்கு அற்புதமா நம்மள கடன் சிறுத்தாமி வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார் அந்த முதல்ல சொல்ற கரும்புல எந்த பாகம் உயர்ந்ததுன்னு கேட்டேன் கரும்புல எந்த பாகம் கீழ்பாகம் இருக்கு கீழ்பாகம் வேர் கரும்புல எத்தனை பாகம் இருக்குன்னு நமக்கு தெரியாது கரும்புல கீழ்பாகம் வேர் நடுவில் இருக்கக்கூடிய கணுக்கணுவா இருக்கக்கூடிய மேல சோகைன்னு இலையா இந்த மூணு பாகத்துல எது வச்சிருந்தேன் நடுவில் இருக்கிறதா கீழே இருக்கிறதையும் ஒட்டி போட்டுறோம் அது வேர் அதுபோல பரத்வத்துல எம்பெருமான் இருக்கிறான் ஏக நாராயண ஸ்ரீமான் பரத்வத்துல இருக்கிறான் அது வேர் போல அது நமக்கு பிரயோஜனம் இல்லை அதையும் தூக்கி போட்டுறோம் மேல கிருஷ்ணன் ஆகி பெரியவனா புத்தனா இருந்தவன் நல்ல பிராயத்தை அடைந்து நல்ல ஞானத்தை பெற்று அப்புறம் பாரத போர் கை செய்தான் அதுவும் ரசம் இல்லைன்னா பாரதம் கை செய்தானே அதுவா பேசி அணிவகுத்தான் படை அணிவகுத்தான் பாண்டவர்களுக்காக பொய் சொன்னான் தூது நடந்தான் அதுவா விசேடம் அதெல்லாம் கிடையாது சத்தியபாமிக்கு நடத்த ராஜ்ய தோரத்தை வைத்து தான் தேரோட்டின்னு உட்கார்ந்து அது ரசம் இல்லைன்னா எது ரசம் பால்ய பருவம் நடுவில் இருக்கே அதான் கரும்புல இருக்கக்கூடிய கடுக்களை கூடக்கூடிய அது ரசமான பாகம் என்று தெரிவித்தார் அப்படிப்பட்ட பாகத்தை அனுபவித்தவர் தான் அதுல அதுல இருந்து தொடங்கி குழந்த பருவத்துல அவயவ வர்ணனம் இருக்கு அவயவ சௌந்தரியம் அதை போல கிடையவே கிடையாது இந்த இருபது பாசுரத்தையும் ஒவ்வொரு வரி விடாமல் பதம் விடாமல் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு மனோட மன்கள் வியாக்கியானத்தை அனுபவிக்கணும் வியாட்சியானத்தை சிறிது நெஞ்சிலே கொண்டு சில பாசுரங்களை மட்டும் அனுபவிக்கும்படியான ஒரு பரம பாக்யம் சௌபாகியம் இந்த சௌபாகியத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமான் வாசுதேவன் தம்பதிகளுக்கும் ஸ்ரீமதி புஷ்பாவர்களுக்கும் தலையெல்லாம் தரையெல்லாம் கைமாறினேன் அது மாத்திரம் இல்லை அவள் மாத்திரம் பண்ண பொறுமா வந்து கேட்டான் நம்ம சதசே நம்ம சதசஸ்பதையப்போ சதசுக்கு தான் நமஸ்காரம் இப்பொழுது சதசஸ்பதிக்கு அப்புறம் சதசுக்கு பதி அப்புறம் சதசு தான் அப்புறம் பதி சதசே இல்லாமல் பதி கிடையவே கிடையாது அப்புறம் தான் நம்ம சதசஸ்பதியேன்னு சொல்றோம் அதனால அதை கேட்டு இன்புற வேண்டும் என்று மகனியர்கள் வந்திருக்கால சிறியவர்கள் கொஞ்சமா இருந்தாலும் சரி கொஞ்சமா இருந்தாலும் குவாலிட்டி தான் முக்கியம் ஒழிய குவான்டிட்டி எப்பொழுதும் கிடையவே கிடையாது அதை பந்தி அதை ஆதரித்து கேட்டவர்களுக்கெல்லாம் பெருமானுடைய கிருமை திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன் சொன்னதை கேட்டவர்கள் அதனாலதான் நாம் ஆதரிக்கிறோம் எதனால ஆதரிக்கிறோம் தென்புதுவை பட்டன் சொல் திருப்பார் உழைத்த தமிழ் என்று ஆதரிக்கிறோம் நமக்கு எது உத்தேசம் கேட்ட கண்ணனுடைய கிடைக்கிற ஒரு சாரமான அர்த்தம் சொல்ற கண்ணனுடைய திருப்பாத கேசத்திற்க அது உத்தேசம் இல்லை வர்ணிச்சது உத்தேசம் இல்லை ஏன் சொன்னாடி சொல்லிட்டு இருக்கு ஏன் சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா சொன்னதுக்கு காரணம் பெரியாழ்வார் உகந்ததாகையினாலே பெரியார் திருப்பாதகே எத்தை இருப்பார் உரைத்ததபடினாலே என்பதுவைப்பட்டன்கள் ஆகையினாலே நாம் உத்தேசமா கொள்கிறோம் அதாவது ஆச்சாரிய புத்தி பரிகிரகீதமான அர்த்தம் நமக்கெல்லாம் உத்தேசம் அதனாலதான் கேட்கிறேன் தவதப்பரமதா பரமோமதா பிரயோஜன தர்மங்களை எல்லாம் கேட்டான் கடைசியா பீஷ்மரத்த தர்மபுத்திரன் கேட்டான் எத்தனையோ தர்மங்கள் எல்லாம் சொல்லி சந்தேகங்கள் எல்லாம் கேட்டேன் நானும் பல சந்தேகங்கள் எல்லாம் கேட்டேன் எல்லா சந்தேகம் எல்லாம் தெரிஞ்சு போச்சோ அதான் இருக்கட்டும் இத்தனை தர்மங்கள் எல்லாம் நீங்க சொல்லிடுற இதுல உமக்கு இஷ்டமான தர்மம் எது எல்லாம் பண்ணினாலும் கூட என்ன கேட்கிறோம் உமக்கு இஷ்டமானது பிடிச்சது எது சொல்லும் ஒருத்தர் நம்ம ஆத்துக்கு அறிஞ்சு வர அவனுக்கு எது பிடிச்சதோ அதை சொல்லும் பண்றேன் இல்ல ஆத்துக்காரி சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதா பண்றேன்றான் அப்ப பிடிச்சது ஏதோ ஒண்ணு இருக்கோ இல்லையோ அது பிடிச்சது எதுன்னு கேட்டாக்க அதை சொல்ற பவத பரமோமதா அப்படின்னு கேட்க ஏகமே சர்வ தர்மானம் தர்மம் அதிகதமோ அந்த சாஸ்திரம் நாம பாராயணம் இருக்கே எனக்கு பிடிச்சதுன்னு பிற்பாடு சொல்கிறார் ஆகையினாலே ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதமாக இருக்க வேண்டும் ஆச்சாரியன் உகந்த விஷயமா இருக்கணும் எத்தனையும் சொன்னது எதனால தெரியுமா இவருடைய சிறுமேனி சௌந்தரியத்துக்காக நாங்கள் கொள்ளவில்லை அதை சொன்னவர் பெரியாழ்வார் ஆகையினாலே அதனால்தான் இதை நாம் சொல்கிறோம் அன்னதிரானை விரும்புவதும் தங்கள் தேவரை செய்தி புதுவை விட்டு இத்த தங்கள் தேவரை வல்லபரி வருவிப்பரே அது காண்டுமே அவருடைய தேவர்கிட்ட அப்படின்னால எனக்கு எனக்கு நேரம் கண்ணனிடத்துல ஆசை இல்ல கண்ணனை உகந்தவர் எங்க அப்பா எங்க அப்பா எனக்கு ஆச்சாரியன் ஆச்சாரியன் உகந்த விஷயம் எனக்கு ஆசைக்கு விஷயம் அதைத்தான் திருதந்தாயிரம் தேவபிரானவை கரிய போல திரு காண்பன் காண்பான் என்கிற அழ்வாரை தவிர வேற தேவதை கிடையாதுன்னு சொன்ன அப்படி விட்டார் மறுபடியும் பெருமாளை சேவிப்பேன் ஏன் எங்க ஆழ்வார் வந்த தேவதையாக இருந்தே என்று தெரிவிக்கிற அதனாலதான் திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன் ஒவ்வொரு இடத்துலயும் அதை திருடே போற அவரும் சொல்ற அதனால்தான் நாம் உத்தேசம் பெரியாழ்வார் திருமொழி பகவத் விஷயமாகையினாலே உத்தேசம் அல்ல பெரியாழ்வாருடைய திருமொழியாகையினாலே உத்தேசம் என்று காட்டுகிற நமக்கு ஆச்சாரிய ருச்சி பலவீதமான அர்த்தமே உயர்ந்தது அதனாலதான் ஆச்சாரியால் என்ன சொல்ற அதை நான் சொல்லியும் எதை எடுத்தாலும் சரி பூர்வாத்தியாரிகள் என்ன சொல்லியிருக்கா வியாக்கியான என்ன பண்ணியிருக்கா அதுவே நமக்கு தஞ்சமே உரிய வேறெல்லாம் காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட அர்த்தம் ஒன்றல்ல இரண்டல்ல இருபது பாசுரங்கள்ல அற்புதமாக காட்டுகிறார் சில பாசுரங்களை சொன்னேன் நீரை தாலிப்புலாக நியாயம் ஒரு ஒரு பானஜோத்துக்கு ஒரு சோறு பாதம் அதே போலத்தான் விடத்திலே அனுபவித்தோம் அனுபவித்த அனுபவம் நெஞ்சிலே நீங்காமல் நின்று நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் நிற்கிறேன்